திருப்புகலூர் சுவாமி திரு அக்னீஸ்வரர் பெருமான் திருவடி போற்றி தேவி திரு கருந்தார் குடலி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி எண்பத்தி ஏழாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் செய்யர் வெண்ணூலர் கருமான் மறித்துள்ளும் கையற்கனை கடல் கட்டிய காலின செய்யர் பெண்ணூதல் தருமான் மறிதுள்ளும் கையர் கனை கடல் கட்டிய காலீனர் கட்டிய காலீனர் கட்டிய காலீனர் மெய்யர் மெய் நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு எங்கும் பொய்யர் பூகலூர் புரிச்சடையரே மெய்யர் மெய் நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு எங்கும் பொய்யர் பூகலூர் தடையரே புரி தடையரே நல் ஊர்தியரு மின்போல் மிளிர்சடை பாகமதி நுதலாளை ஓர் பாகத்தரு ஆ மேகனல் ஊர்தியரு மின்போல் மிழிசடை பாகமதி நுதலாளை ஓர் பாகத்தரு ஓர் பாகத்தர் நாகவளையினர் நாகவளையினர் நாக உடையினர் போகர் புகலூர் புரிசடையாரே புகலூர் புரிசடையாரே நாகவளையினர் நாக உடையினர் போகர் புகலூர் புரிசடையாரே நன ஏ பெருந்தாள் சடைமுடி மேற்பிறை சூடி சடைமுடி மேல் பிறை சூடி கருந்தாள் குடலையும் தாமும் கலந்து கருந்தாள் குழலையும் தாமும் கலந்து திருந்த மனம் உடையார் திறத்து என்றும் பொருந்தார் புகழூர் புரிசடையாரே புரிசடையாரே புரிசடையாரே திருந்த மனமுடையார் திறத்து என்றும் பொருந்தார் புகலூர் புரிதடையாரே அக்கார் அணிவடம் ஆகத்தரு நாகத்தரு நக்கார் இளமதி கண்ணியர் நாள்தோறும் உக்கார் தலை பிடித்து உண்பலிக்கு ஊர்தொரும் புக்கார் புகழூர் புரிசடையாரே புகலூர் புரிசடையாரே அக்கார் அணிவடம் நாகத்தரு நாகத்தரு புகலூர் புரிஜடையாரே நக்கார் இளமதி கண்ணியரு நாள்தோறும் உக்கார் தலை பிடித்து உண்பலிக்கு ஊர்தொறும் புக்கார் புகழூர் புரிசடையாரே நன ஆன ஏ உயிரடும் அந்தகன் தன் உடல் பேர்த்தார் பிறை நுதல் பெண்ணின் நல்லாள் கூர்த்தார் மறுப்பில் கொலை கழித்து ஈர் உரி ஆர்த்தார் உயிரடும் அந்தகன் தன் உடல் பேர்த்தார் பிறை நுதல் பெண்ணில் நல்லாள் உட்கே கூர்த்தார் மறுப்பில் கொலை கணித்து உரி போர்த்த கொலை ஈர் உரி போர்த்தார் புகலூர் புரிச்சடையாரே புகலூர் புரிச்சடையாரே ஏன சூரவம் துதைந்த கொடியூடை காமன் கணைவலம் காய்ந்த முக்கண்ணியர் தூமன் சுரவம் துதைந்த கொடியூடை காமன் கணைவலம் காய்ந்த முக்கண்ணீனர் காய்ந்த முக்கண்ணீனர் சேம சேம நெறியினர் சீரை உடையவர் சேம நெறியினர் சீரை உடையவர் பூமல் புகலூர் புரிச்சடையரே பூமல் புகலூர் புரிச்சடையரே புரிச்சடையார் உதைத்தார் மலர் மரளி உருள ஓர் காலால் உதைத்தார் சிதைத்தார் திகழ் தக்கம் செய்த நல்வேள்வி திகழ் தக்கம் செய்த நல் வேள்வி சிதைத்தார் வேள்வி சிதைத்தார் பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகலூர் புரிசடையாரே புகலூர் புரிசடையாரே புகலூர் புரிசடையாரே மரணி உருள ஓர்காலால் உதைத்தார் புகலூர் புரிசடையாரே தக்கன் செய்த நன் வேள்வி சிதைத்தார் பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே கரிந்தார் தலையர் கடிமதில் மூன்றும் தெரிந்தார் கணைகள் செழுந்தடல் உண்ண கடிமதில்கள் மூன்றும் செழுந்தடல் உள்ள விரிந்தார் தடைமேல் விரிபுனல் கங்கை புரிந்தார் புகலூர் புரிதடையாரே புகலூர் புரிசடையாரே இண்டாரழலில் இருவரும் கை கைதொழ இருவரும் கை தொட அழலில் நீண்டார் நெடும் தடுமாற்ற நிலை அஞ்ச மாண்டத்தம் என்பு மலர்கொன்றை மாலையும் பூண்டார் புகலூர் புரிச்சடையாரே புகலூர் புரிச்சடையாரே ஈண்டார் அழலில் இருவரும் கைதொட புகலூர் புரிச்சடையாரே நீண்டார் நெடும் தடுமாற்ற நிலையஞ்ச மாண்டார்த்தம் என்பு மலர்கொன்றை மாலையும் பூண்டார் புகலூர் புரிச்சடையாரே புகலூர் புரிச்சடையாரே கருத்தார் மணிகண்டம் கால் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர் கோன் முடி பத்தும் கருத்தார் மணிகண்டம் விரல் ஊந்தி இருத்தார் இலங்கையர் கோன்முடி பத்தும் அறுத்தர் புலனைந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தார் புகழூர் புரிதடையரே அறுத்தர் புலனைந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தர் புகழூர் புரிதடையரே புரிதடையரே புரிதடையார்